பகவத்கீதை வகுப்பு இருபத்தி ஆறாவது நாள் வகுப்பு ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழாவது அத்தியாயம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கணும் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து படிக்கணும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு என்று செய்து இடையூறு என்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் முன்னறிவு விழித்திருக்க முன்னறிவு சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காணப்படும் இருக்கட்டும் ஆரோக்கியம் இருக்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் சொல்கிறது சொல்கிறேன் யோ யோ யாம் யாம் तम भक्तः तमं भक्तः श्रद्धयार्चितुं श्रद्धयार्चितम् इच्छति इच्छति तस्य तस्य तस्य तस्य अचलां श्रद्धाम् अचलां श्रद्धां धाम्येव तामेव विदधाम्यहं विदधाम्यहं सतया सतया श्रद्धया युक्तः श्रद्धया युक्तः तस्याराधनं तस्याराधनम् ईहते ईहते लभते च लभते च ततः कामं ततः कामान् मयैव मयैव विहितान् हितान् विहितान् हितान् இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருந்தாரு இருபத்தி ஒன்றில் வந்து அவர் யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களிடம் அந்த ஸ்ரத்தையை நம்பிக்கையை ஏற்படுத்துவது நான் தான் அப்படின்னு இருபத்தி ஒன்று சொல்லிட்டு இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு அப்படி அவர்கள் வழிபாட்டால் அந்த வழிபாட்டிற்கு பலன் கிடைக்கிறது அதற்குரிய பலன்களை நியத்திகளின் அடிப்படையில் கொடுப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் இது டெக்னிக்கலான கட்டமைப்பு அடுத்தது அதை பற்றிய விமர்சனங்கள் போகிறார் இருபத்தி மூணில் அந்த துபலம் தேஷாம் अन्धवत्तु फलं तेषां தத்பவத்யல்ப तद्भवत्यल्प மேதசாம் मेधसां தேவான் தேவயஜோ देवान् देवयजो யாந்தி यान्ति மத்பக்தா யாந்தி मद्भक्ता यान्ति மாமபி मामपि இதில் என்ன சொல்றாருன்னா அந்தவத்து அப்படி போய் இவங்க பிரார்த்தனை பண்ணி தேவதைகளை அடைந்து பலன்களை எல்லாம் அடையலாம் அடைய முடியும் அதுவுமே ஆனால் அந்த பலன்கள்லாம் வரையறைக்கப்பட்டது அதெல்லாம் சிறிய பலன்கள் அதாவது தமிழில் சொல்லும்போது என்ன சிற்றின்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றின்பம்னா இது ஏதோ ஆண் பெண் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டை சுவைச்சு சாப்பிட்றதாகட்டும் ஒரு ஒரு பார்க்கு வாக்கிங் போயிட்டு வரதாகட்டும் ஒரு டூர் போயிட்டு வரதாகட்டும் ஒரு நல்ல ட்ரெஸ்க்காக போகிறது இதெல்லாம் சிற்றின்பங்கள் சின்ன சின்ன இன்பங்கள் ஸோ சிறிய பலன்கள் அப்படிங்கிற ஸோ இதெல்லாம் வந்து இதையே வாழ்க்கை லட்சியமாக வச்சுருக்காங்க யார் அல்ப மேதஸ் அற்ப புத்திக்காரர்கள்லாம் அற்ப பலன்லேயே திருப்தியாக போயிடுறாங்க அப்படி இந்த தேவயஜர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவர்களை வழிபடுவர்கள் தேவத்தைகளை அடைகிறார்கள் தேவத்தைகளை அடைதல்னா என்னென்னு ரெண்டு பிரிவுகளும் பார்த்துட்டு இந்த பழங்களை அடைதல் அந்த தேவத்தையின் ரூபத்தை அடைதல் அப்படி ரெண்டு பழங்கள் ரெண்டுலையும் அடையலாம் ஆனால் அதே போல் என்னை அடைக்கலமாக இருப்பவர்கள் என்னால் வர வேண்டிய ஞான பலனை அடைகிறார்கள் பிறகு என்ன என்னுடனேயே ஐக்கியமாகி விடுகிறார்கள் என்னுடைய ஸ்வரூபத்தையே அடைகிறார்கள் அவ்வியக்தம் அப்படி தேவதைகளை அடைந்தவன் ரெண்டு பலன்களை அடைகிறான் ஒன்று கர்ம பலன் ரெண்டாவது ஐக்கியம் அதே போல் என்னை நாடி வந்தவனும் ரெண்டு பலன்களை அடைகிறான் அது ஒன்று ஞான பலன் ரெண்டாவது ஐக்கியம் யாருக்கு எது இருக்குமோ அவர்கள் அதை அடைகிறார்கள் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இப்படி பேசிட்டு இருபத்தி நாலில் சொன்னார் படிக்கலாம் அவ்வியக்தம் அவ்வியக்தம் வியக்திமாபன்னம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் மன்யந்தே மாம் அபுத்தயः அபுத்தயः பரம் பாவம் பரம் பாவம் அஜானந்தः அஜானந்தः மமாவ்யயம் மமாவ்யயம் அனுத்தமம் அனுத்தமம் எப்படி இதில் வேற டாபிக் உள்ள நுழைஞ்சிட்டாரு டாபிக் uh, இருபத்தி மூணு முடிச்சிட்டாரு இருபத்தி நாலில் வேறு ஒரு விஷயம் பேசுகிறாரு தன்னை பற்றிய சுரூபத்தை பேசுகிறாரு அப்படி நான் வந்து எந்த தோற்றங்களோ மாற்றங்களோ இல்லாதவன் ஆனால் என்னை தோன்றியவன் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அது யார் இந்த மாதிரி அபுத்தே சரியாக புத்தி இல்லாதவர்கள் அவ்வளோ தெளிவான அறிவு இல்லாதவர்கள் என்னை வந்து எங்கேயோ பிறந்தவனோ அல்லது ஒரு சிறிய உருவம்னோ ஏதோ ஒன்று சிவன் இல்லை முருகன் எங்கேயோ பிள்ளையார் தும்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் தான் கடவுள் கடவுள்ங்கிறதே இவர்கள் முடிவு பண்ணிடுறாங்க அவங்க தேவதாக்கள் ஆனால் கடவுளை பற்றிய உண்மை பிரம்மத்தை பற்றிய அல்லது பரம ஆத்மாவை பற்றிய உண்மை தெரியாமல் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெய்வம் அதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க தப்பா தவறாக எதனால் நினைச்சுக்கிறாங்க என்னை பற்றிய உண்மை தெரியாததனால் அஜானந்தக பரம்பாவம் அறியாமல் என்னுடைய ஸ்வரூபத்தை அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பார்த்துட்டோம் இருபத்தி அஞ்சு படிக்கலாம் நாகம் நாகம் अहम् अहं नाहं प्रकाशः प्रकाशः प्रकाशः प्रकाशः सर्वस्य सर्वस्य सर्वस्य सर्वस्य प्रकाशः प्रकाशः सः सर्वस्य सर्वस्य सर्वस्य योगमाया योगमाया समावृतः समावृतः लोकः मम मम लोको मम लोको मम अजम अजम अव्ययम अव्ययम मम अजम अव्ययम मम अजम अव्ययम नाहं प्रकाशः नाहं प्रकाशः सर्वस्य सर्वस्य योगमाया योगमाया சர்வசிய அப்படின்னா எல்லோருக்கும் முன்னாள் வரைக்கும் மூணாவது கேட்கலாம் சர்வசிய எல்லோருக்கும் ஃபார் எவ்ரிபடி அகம் நான் ந பிரகாஷக பிரகாஷகன்னா விளங்குதல் தெளிவாக தெரிதல் ந பிரகாஷக நான் தெளிவாக தெரிவது இல்லை யாருக்கு பொதுவாக எல்லாருக்கும் இப்போ பொதுவாக எல்லாரும் பார்க்குறாங்களே தெளிவாக பார்க்குறாங்களே நல்லா தான் பார்க்குறாங்க அப்படின்னா என்னத்தை பார்க்குறாங்க சூரியனை பார்க்குறாங்க சந்திரனை பார்க்குறாங்க உலகத்தில் பார்க்குறாங்க உலகத்தை பார்க்குறாங்க உடைகளை பார்க்குறாங்க நகையை பார்க்குறாங்க சாப்பாட்டை பார்க்குறாங்க மனிதர்களை உயிரினங்களெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா சரி அந்த உயிரினங்களாக இருக்கின்ற என்னை இந்த பரம் ஆத்மாவை பார்க்கிறார்களா அதான் தெரியறதே இல்லையே சார் நீங்கள் தான் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கீங்க உங்களை எப்படி பார்க்க முடியும் அதான் அதான் சொல்லிட்டு என்ன பிரகாஷக நான் விளங்குவதில்லை யாருக்கு எல்லோருக்கும் எல்லாராலும் பார்க்க முடிவதில்லை எல்லோரும் என்னை பார்ப்பது இல்லை அல்லது நான் பார்க்க முடியாதவன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா யோக மாயா சம் ஆவருத்த ஆவருத்தம்னா கவரிங் மூடுதல் கவர் செய்தல் மறைத்தல் அப்படி சம் ஆவருத்தம் சம் ஆவருத்தம்னு சொன்னால் முழுக்க முழுக்க நன்றாக மறைத்தல் அப்படி மறைக்கப்பட்டிருக்குன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு மறைக்கப்படுது அது பேர் சமாவருத்தக யாரு அகம் நான் சமாவருத்தக எதனால் மூடுனீங்க இப்போ எங்கள் வீட்டில் பலகாரம் இருக்குன்னா பாத்திரம் மூடியால மூடுறேன் வேற ஏதோ வச்சிருக்கேன் நண்பன் வந்துட்டு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா துணி ஏதோ துண்டு எடுத்து போட்டு மூடுறேன் இப்போ நீங்கள் உங்கள் சொரூபத்தை மூடி இருக்கீங்க மறைச்சிட்டீங்கன்னா எதனால் மறைச்சிங்க அப்படின்னா யோக மாயா இந்த யோகத்தினால் மாயா சக்தியினால் நான் மறைக்கப்பட்டுள்ளேன் யோகம்னா இந்த இடத்துல பவர் சக்தி யோகம்னா பல இடத்துல வந்து வேறு பொருள் இருக்கு இணைக்கும் சக்தின்னு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல என்னன்னா யோகம்னா திறமை அப்படி என்ன திறமை மாயாங்கிற யோகம் யோகத்தை உடைய மாயா இந்த திறமையான மாயா சக்தியினால் நான் சமாவிடத்தக மறைக்கப்பட்டுள்ளேன் அப்போ என்ன இது என்னன்னு கேட்டால் ஒருத்தன் உடனே என்ன சொல்கிறான் இது வந்து பானை சார் இது என்னென்னா உடனே ஒருத்தன் சொல்கிறது பானை சார் அப்புறம் தான் நான் கொஞ்சம் மூளை பயன்படுத்தி களிமண்னு காட்ட வேண்டும் இப்போ களிமண்ணை நல்லா பழக்க பழகிட்டவனுக்கு பானைன்னு ஒன்று இல்லை களிமண் தான் இருக்குன்னு புரிஞ்சிடலாம் அப்படி இதுதான் என் மாயாங்கிற வேற ஒன்றும் கிடையாது மாயன்னா ஏதோ இந்த புத்தகத்துல படிப்போம் ஏதோ ஒரு திரை இருக்கு அந்த திரை வந்து மறைக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த பொருள் கிடையாது மாயான்னு திரையோ அப்படின்றதுலாம் கிடையாது உண்மை என்னன்னா அது அஞ்ஞானம் அறியாமையில் உள்ள தவறான கண்ணோட்டங்கள் இதுதான் அறியாமையினால் பிறந்த தவறான கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் தான் மாயாங்கிறது வெளியிலலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களுக்குள்ள அந்த மாயையாக இருக்கிறது மாயன்னா என்ன தவறான அறியாமையும் அறியாமையால் பிறந்த தவறான கருத்துக்கள் கண்ணோட்டங்களும் மாயா இந்த மாயாவினால் இந்த யோகத்தினால் நான் சமாவருத்தக நான் மறைக்கப்பட்டுள்ளேன் யாருக்கு பொதுவாக எல்லோருக்கும் சமஸ்ய மூடக அயம் ந அபிஜானாதி அயம் மூடக அயம்னா இந்த மூடகன்னா மூடன் இந்த மூடன்னா என்ன பொதுவாக எல்லாரும் மூடல்கள் இந்த மூடர்கள் அப்படின்னு ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க சுற்றி காட்ட வேண்டியதுதான் பொதுவாக இந்த மூடர்கள் சர்வசிய அப்படின்னு சொன்னப்போ சொன்னால் எல்லோரும் என்ன ஜான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல ஜானாத்தின்னா அறிகிறான் இந்த ஜானாங்கிறது ஞானங்கிறது ஜானான்னு மாறும் இப்படி ஜானாத்தின்னா அறிகிறான் அபிஜானத்தின்னா நன்றாக தெளிவாக எல்லா கோணங்களிலும் தரோவாக அறிகிறான் அது பேர் அபிஜனதி ந அபிஜனத்தினா துளியும் அறிந்து கொள்வதில்லை அதில் இத்தனை கோணங்களில் புரிஞ்சுக்கிறது போல ஏதாவது ஒரு கோணத்திலேயே புரிஞ்சுக்கிறான்னா கிடையாது துளியும் அறிவது இல்லை அது பேர் ந அபிஜானாத்தி நாபிஜானாத்தி யாரு அறிவதில்லை அயன் மூடக இந்த மூடர்கள் இந்த உண்மையை பார்ப்பதில்லை எந்த உண்மையை என்னை பார்ப்பதில்லை உலகத்தை பார்க்குறாங்க ஆனால் இந்த உலகமாக இருப்பது நான் இந்த பரம் ஆத்மா என்பதை பார்ப்பது இல்லை அவ்வளோதான் அவர் சொல்கிறார் யாரு யாரை போய் சொல்றீங்க ஐயம் மூடகன்னு லோக்கக லோக்ககன்னா லோகத்தில் இருப்பவர்கள் கலெக்டிவ் சிங்குலர்னு சொல்றது இதை எல்லாரையும் சேர்த்து ஒருமையில் சொல்றது அது கலெக்டிவ் சிங்குலர் லோக்கக இந்த உலகம் அப்படின்னா உலகத்தார்கள் மூடர்கள் இவர்கள் என்னை பார்ப்பதில்லை அந்த எண்ணெய்ங்கிறதே அடுத்த வார்த்தையில் சொல்லிட்டாரு மாம் என்னை பார்ப்பதில்லை மாம்னா எண்ணெய் அகம்னா நான் மாம்னா என்னை நான் எப்படிப்பட்ட நான் நானோ அஜம் அவ்வியம் நான் பிறக்காதவன் அவ்வியம் மாறாதவன் ஸோ இதில் ரெண்டு வார்த்தைங்க ரெண்டு சின்ன பொருள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொருள் தான் லேசாக தொட்டாலே போகும் ஸோ பிறக்காதவன என்ன சரி கடவுள் இருக்கிறாருன்னு பார்த்தா எங்க இருக்கிறாரு எங்க இருக்காருன்னு பார்த்து கடவுள் இருக்கிறாருன்னா வரட்டுமே அவர் ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் இந்த தோற்றத்துக்குள்ள ஒரு ஆள் கிடையாது இந்த தோற்றமாக இருப்பவர் அப்புறம் அவர் தோற்றத்துக்கு உள்ள வருது இந்த தோற்றமாக இருப்பதே அவர் தான் தான் தோற்றத்துக்கு உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது தோற்றத்துல களிமண் இருக்கு இருக்குங்கிறீங்களே நீங்க கொஞ்சம் களிமண் எடுத்து காட்டுங்க எதுக்கு எடுத்து காட்டணும் சார் களிமண் இருக்குன்னா கொஞ்சம் எடுத்து காட்டுச்சாங்க அது ஏற்கனவே உன் தலைக்குள்ள இருப்பா இங்க இருக்கிற களிமண்ணை எடுத்து காட்ட வேண்டியது இப்போ உன் தலையில இருக்கிறத நீ எடுத்து காட்டாமலே நான் ஒத்துக்கிறேன் அது உனக்கு தெரிஞ்சிருக்கு எடுத்து காட்ட தேவையில்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதான் இங்க பானையில இருந்து களிமண் இருக்கிறது எடுத்து காட்ட வேண்டியது சில பானையே களிமண்ணா இருக்கும்போது அப்புறம் அதை எடுத்து காட்டணும் கடவுள் வந்து உலகத்துல எங்க இருக்காரு காட்டுறீங்கன்னா எதுக்கு காட்டணும் உலகமா இருக்கிறதே கடவுள்னு சொல்லியாச்சு அப்புறம் என்னத்தை கொண்டு வந்து பிடிச்சி காட்டுறது கடவுள் ஸோ அவர் அஜம் அப்படின்னா பிறக்காதவர் இந்த தோற்றங்களுக்குள்ள அவரும் எங்கேயாவது பிறந்திருக்கிறாரான்னு பார்த்தா இப்படி இப்படிலாம் பார்க்க முடியாது அவரு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே இருக்கிறாருன்னா அவ்வளோதான் அப்புறம் இவர் பிறந்தாரு கிருஷ்ணராக பிறந்தாரு ராமராக பிறந்தாரு இவர் தான் கடவுள் கிடையாது ஆனால் அது ஒரு அவதாரம் அந்த தேவத்தை அது சொல்லலாம் கடவுள் பரமாத்மா நான் என்ற அறிவாக விளங்கும் விளங்குபவர் இவர் வந்து பிறந்திருக்கிறாருலாம் ஒண்ணு அவர் அஜம் அப்புறம் அதனால் இந்த உலகத்தில் பிறக்காதவரை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை ப்ளஸ் நான் யாருன்னா அவ்வியம் வந்து மவ்யம் கிடையாது அஜம் இம்மு வந்து அஜ இம்முன்னு அங்கே போயிடும் அப்புறம் ஆ வந்து இந்த பக்கம் வந்துடும் அவ்வியம் அவ்வியம்னா பொருள் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருக்கோம் மேல் சுலோகத்துலேயும் பார்த்துருக்கோம் மாற்றம் இல்லாதவன் மேல் சுலோகத்தில் கடைசி பத பதத்தில் இருக்குது மாம் அவ்வியம் அனுத்தமம்னு சொன்னார் அதே அவ்வியம் தான் நானும் மாற முடியாது இப்போ அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறார் ஸோ இந்த உலகத்தில் தேட முடியல தேட முடியாது நான் என்ன பிறந்தேன்னு நீ நினைக்காத பிறந்தா தானே தேடுறது அவராக இருப்பாரோ இவராக இருப்பாரோ அப்படின்னா நான் பிறக்கவே இல்லை என்ன நான் எல்லாமாக இருக்கிறேன் ஓ நீங்கள் கடவுளாக இருந்தவர் எல்லாமே ஆயிட்டீங்களா அச்சோ நீங்கள் மரம் ஆயிட்டீங்க நீங்களே களிமண் ஆயிட்டீங்க அப்புறம் நீங்கள் என்ன என்ன போய் குறை சொல்கிறீங்கன்னா அவ்வியம் நான் மாறாதவன் இது வரைக்கும் நான் மாறணும் சிருஷ்டியெல்லாம் வந்திருக்கு சிருஷ்டியாக இருக்கிறது யாரு நான் தான் சிருஷ்டியாக இருக்கிறது நீங்கள் தான் அப்போ நீங்கள் மாறி போயிட்டீங்க ஆனால் நான் அவ்வியம் நான் இன்னமும் மாறி தங்கம் வளையலாக ஆகிறது நெக்லஸாக ஆகிறது செயினாக ஆகிறது ஆனால் தங்கம் தங்கமாகவே இருக்கிறது தங்கம் செயினாக ஆகியதால் வெள்ளியாக மாறவில்லை இரும்பாக மாறவில்லை மண்ணாக மாறவில்லை தங்கம் தங்கம் தான் அதனுடைய தரம் கூடவும் இல்லை குறையவும் இல்லை தங்கம் தங்கமாக இருக்கு ஓ தங்கம் செயினா இருக்கா தங்கத்துக்கிட்ட நீ கேள்வி கேட்டுப்பார் நீ இருக்க என்ன தங்கம் என்ன சொல்லும் நான் ஒன்றும் செயினாலாம் அவ்வளோ நான் இன்னும் தங்கமாக தான் இருக்கேன் கரெக்ட் அதை தான் இப்படி சொல்கிறார் நான் வந்து அவ்வியம் நான் இன்னும் மாறாமல் தான் இருக்கிறேன் நான் மாறி இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டா நினச்சிக்கோ ஏன்னா அதுக்கு நான் பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன சொன்னீங்க லோக்கக அயம் மூடக இந்த முட்டாள் உலகம் என்னை பற்றி உண்மை பார்க்கறதுலன்னு சொல்லிட்டேன் நீ அந்த லிஸ்ட்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி அவ்வியம் நான் மாறாதவன் இன்னமும் நான் மாறவில்லை அப்ப இந்த காட்சிகள்லாம் வருது அதெல்லாம் சும்மா அதுதான் மாயையெல்லாம் நீ பார்க்கிறாய் அது வந்து எந்த விதமான உண்மையும் அது கிடையாது சும்மா வெறும் காட்சினா காட்சி மாத்திரம்தான் பானைங்கிறது காட்சினா காட்சி மாத்திரம்தான் பானைக்கு வெயிட்டே இல்லைங்கிறப்ப வெயிட்டே சீரோ அப்புறம் அதுக்கிட்ட போய் லாபம் என்ன நஷ்டம் என்ன பானை நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா உடஞ்சி போச்சுன்னா என்ன நல்லா இருக்கும்போதும் பானைக்கு வெயிட்டு சீரோ உடஞ்சி போன பிறகும் பானைக்கு வெயிட்டு சீரோ அதனால ஒன்றும் இதெல்லாம் பேச லாயக்கு இல்லாத விஷயம் அதனால உலகம் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் பேச லாயக்கு இல்லாத விஷயம் அப்புறம் ஏன் சார் உலகத்தை என்ன நாங்கள்லாம் ஒன்றும் இதெல்லாம் தெரிஞ்சதுனால உலகத்தை திருத்தவில்லை சும்மா உலகம் இருக்கிறதும் சும்மா காட்சி நம்ம பாடம் நடத்துறதும் சும்மா டைம் பாஸ் ஆகுது எல்லாம் ஒன்று கிடையாது சும்மா ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு இட்லி போடுற மாதிரி போடுறோம் அது மாதிரி ஏதோ போர் அடிக்கிறதா ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஒன்று பாடம் அவ்வளோதான் எல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அவருக்கெல்லாம் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் தப்பே கிடையாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிறேன் அப்போ நானும் அவர் போல இருக்கலாமா இருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நான் எந்த விதமான மாற்றமும் இல்லாதவன் உயரவும் இல்லை தாழ்வும் இல்லை இதெல்லாம் புரியாமல் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சொல்கிறேன் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு போறாருன்னு தெரியல பார்ப்போம் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ தப்பு தப்பாக முயற்சி எல்லாம் இவர் ஒரு வேலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை மனசு வந்து தேவையில்லாமல் கண்ணா பின்னான்னு சிந்திக்க வேண்டாங்கிறத அரசு பண்றதுக்காக என்னுடைய என்னுடைய யோக மாயையால் யோக மாயையால் மறைக்கப்பட்டுள்ள மறைக்கப்பட்டுள்ள நான் நான் எல்லோருக்கும் எல்லோருக்கும் புலப்படுவது புலப்படுவது இல்லை இல்லை இந்த <laughs> அறிவற்ற அறிவற்ற மனித சமுதாயம் மனித சமுதாயம் என்னை என்னை பிறப்பு அற்றவன் பிறப்பற்றவன் என்றோ எழுது அழிவற்ற அழிவற்ற பரம்பொருள் என்றோ பரம்பொருள் என்றோ அறிவது இல்லை அறிவதில்லை நான் நான் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு உள்ளவன் உள்ளவன் என்றே உணர்வு என்றே இந்த இடத்துல வந்து அந்த அறிவற்ற மனித சமுதாயத்துக்கு வேற வேர்டு கொடுத்துக்கலாம் அறியாமையால் நிறைந்திருக்கிற மனித சமுதாயம் போகலாம் இது சொல்ல வந்தது அறியாமையில இல்லைங்களா அறிவற்றம் கிடையாது எழுதுனவருக்கு வந்து ரொம்ப இந்த விழிப்பற்ற அறியாமை ஒரு விஷயத்தை அறிஞ்சிட்டா அது வரைக்கும் தெரியாத போது அது அறிவற்றோட தான் இருப்பாங்க அது அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப மூடகம்னா மூடகம்னா வந்து அறிவற்றன்னு அர்த்தம் இல்லை லோகாயம் மூடகன்னு தான் அவர் சொல்கிறாரு இதுக்கு அப்படின்னா அறிவு மூடப்பட்டவர்கள் அல்லது இந்த உண்மை மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா சொல்லலாம் இந்த உண்மையை அறிவுதான் கொள்ளாதவர்கள் அறிந்து அறியாதவர்கள் அறியாதவர்கள் அறியாமையாக இந்த இன்னும் பார்க்காதவர்கள் சொல்லலாம் அறிவற்றவர்கள் அறிவு தான் இருக்கே அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது அறிவு இருக்குது எல்லாம் இது வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் கூட க கவர் பண்ணுது அதனால் மூடகன்னா மூடப்பட் மூட மூடுதல்ங்கிறதே சமஸ்கிருதம் ஸோ இந்த உண்மை மூடப்பட்டுள்ளது உண்மை இருக்கு அது வந்து மேலே மூடப்பட்டுள்ளது உதாரணமாக களிமண்ணை பானை குழந்தை சொல்கிற பானை பா களிமண்ணை பார்க்கல பானையை தான் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இப்போ அவனுடைய நிலைமையை பற்றி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அவன் ஏன் வந்து களிமண்ணை பார்க்க முடியல என்ன களிமண்ணை பானை கொண்டிருக்கிறது அதான் மூடகம் மூடகம்னா யாருக்கு இந்த களிமண் பானையால் மூடப்பட்டு உள்ளதோ அவன் மூடன் அவ்வளவுதான் அவன் அறிவற்றவன்னே இவர் சொல்லலை மூடகம்னா அர்த்தம் பார்க்கணும் களிமண் பானையால் மூடப்பட்டுள்ளது ஒருத்தனுக்கு அவன் மூடன் இன்னொருத்த சொல்றான் களிமண் இருக்கு அங்க பானைன்னே ஒன்று இல்லையே அப்படிங்கிறான் அவன் மூடன் இல்லை அவனுக்கு வந்து மூடப்படாமல் இருக்கிறது ஆமாம் ரெண்டு பேருமே அறிவாளி ஆனால் இவனுக்கு ரெண்டு பேருக்குமே அறிவு இருக்கு இவனுக்கு மூடப்பட்டு உள்ளது அவனுக்கு மூடப்படாமல் இருக்கிறது இன்னொன்று அவங்களே மூட்டு இருக்கிற பொருளை பார்க்காம இவங்களே திரை மூடி வச்சுட்டு இருக்கிறதும் வரலாம் அதான் அதுவும் உண்மைதான் அதாவது யாரும் திரை போடல அது வெளிப்படையா இருக்குது ஆனா அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாம இவங்க திரை போட்டு வேற மாதிரியான எண்ணத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த மூடாக அதாவது இது ஃப்ரீ வில்லால் செய்யப்படுவது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் யாரும் ஃப்ரீ வில்லால மூடனா இல்லை ஓ நான் கடவுளை பார்க்க போறது உலகத்தை தான் பார்க்க போறேன் அப்படிலாம் யாரும் நினைக்கிறது அப்படிதான் இருக்கு இயற்கையா இதனுடைய நேர்த்தி வந்து இப்படி இருக்குது அப்படிதான் இருக்கும் மூடப்பட்ட நிலையான ஒரு டிஃபால்ட் செட்டிங்கிறது டிஃபால்ட்னா தவறா நினைக்கிறது இயற்கையிலே இருக்கக்கூடிய வரும்பொழுதே இருக்கக்கூடிய அல்லது பிறக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு டிஃபால்ட் செட்டிங் அப்படி இருக்கிறத அந்த செட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை உண்மையை சொல்லுங்க இப்போ அவன் மூடனாக இருந்தவன் மூடப்படாதவனாக ஓகே ஓகே புதுமையா ஆ ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிக்கிறதா குரு அதை சரி உள்ளுக்கு வார்த்தையாக இருக்கிறத எவ்வளோ காமிக்கும் போது அதை வெளிச்சப்படும் அதுக்கு ஒரு இது வச்சிருக்காரு சார் குருவா வச்சிருக்காரு இப்போ அந்த வழிக்குள்ள அவன் வரணும் அந்த ரூட்ல வந்தா மட்டும்தான் அவனால அதை பார்க்க முடியும் தெரிஞ்சுக்கணும்னா சில வேலை இவன் சைட்ல இருந்து இவன் செஞ்சு ஆகணுன்ற கட்டமைப்புக்குள்ள இவன் இருக்கிறான் அது செய்யாம இருக்கும் போது தான் இவருக்கு மூடியா இருக்கு அவருக்கு வருது இல்லையே நான் தான் உடம்பு இருக்கேன் அது உடம்பு சரி அது ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு சொன்னேன் இருங்க யாராவது நான் அப்படி சொன்னேன் இந்த இடத்துல வந்து இவனுக்கு ஃப்ரீ வீல் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கிளாஸ்டா இவன் வந்து அந்த தேடி இது பண்ணி அதுக்கு தான் ஃப்ரீ வில் அதுக்கு ஃப்ரீ வில் ஆமா ஆமா ஆமா உடனே ஆனது நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம் இப்போ இவன் வந்து ஃப்ரீ வில் யூஸ் பண்ணி அதை சரியா எடுத்து பிரிச்சு அவன் அது கண்டதான் வந்து மூளையை பயன்படுத்தாதுன்னு சொன்னீங்க நான் அந்த மதிய மதிய பயன்படுத்தி அவன் விரிவாக்கம் பண்ணி என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும் பொதுவாக வந்து கடவுள் இல்லை இருக்குன்னு இவன் பேசுகிறான் அதுக்கு வந்து இவன் மதிய பயன்படுத்தி அந்த ரூட்டுக்குள்ள வந்து அங்க வந்து சேர்ந்தா அப்புறம் கூடி ரூட்டு போயிட்டு கிளாஸ்க்கு சொல்லுது ட்ரை சொன்னீங்க நல்ல நல்ல பார்த்தோம் ஜூலை ரெண்டாம் தான் இது வளர்ப்பு நல்லா அது வரைக்கும் தண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி சரி அதான் சொன்னீங்க இந்த வாரம் அறிமுக கிளாஸ் சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் ரெடியாக சார் அப்படின்னாங்க முதல்ல நம்ம அவர் வீட்டில் ஏதோ பய